திருச்சிற்றம்பலம் கோயில் திருப்பதிகம் இத்திருப்பதிகம் கோயில் திருப்பதிகம் என அழைக்கப் பெற்றாலும் பாடல்கள் தோறும் திருப்பெருந்துரை உரை சிவனே என்றுதான் மணிவாசக பெருமான் அழைக்கின்றார் பாடல்கள் முழுவதும் அனுபவ பிழிவாக அமைந்தது பற்றி இதற்கு அனுபோக இலக்கணம் என்று சான்றோர்கள் குறிப்பு வரைந்திருக்கின்றார்கள் இந்த பகுதியிலே வருகின்ற ஒரு ஞான பாடல் திருவாசகத்திற்கே இதய பாடல் என்று போற்றப்பெறுகிறது இன்றனக்கு அருளி இருள்கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிதுமற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறியகிற்பாரே என்று அற்புதமாக அருளி செய்கின்றார் மணிவாசகப் பெருமான் இன்று எனக்கு அருளி என்று சொல்லுகிறாரே பாடல் பாடுகின்ற தினமா திருப்பெருந்துரை காட்சி நிகழ்ந்தது இல்லையே என்றோ நிகழ்ந்ததை இன்று என்று ஏன் குறிப்பிடுகின்றார் ஒரு குறிப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் திருப்பெருந்துறையில் தாம் அருள் பெற்ற நிகழ்வு என்றோ நடைபெற்றிருப்பினும் அடிகள் இன்று எனக்கு அருளி என்பதற்கு காரணம் அருள் நிலையை பகல் என்றும் இருள் நிலையை இரவு என்றும் அறிஞர்கள் கூறுவார்கள் நினைவு என்பது பகல் மறப்பு என்பது இரவு என்றும் கூறுவார்கள் இராப்பகலற்ற இடத்தே இருக்கை எளிதல்லவே என்று அருணகிரிநாத சுவாமிகளும் கூறுவார்கள் இரவு பகலற்ற இடம் எது அதுவே அடிகள் இருந்த இடம் அதாவது நினைப்பு மறப்பு அற்ற இடம் அதையே நினைப்பற நினைந்தேனே என்று சொல்லுகிறார் இதை விரிக்கின்ற பொழுது நினைப்பு மறப்பு அற நினைந்தேன் என்று பொருள் கொள்ளுதல் வேண்டும் இந்த இடம் இரவு பகலற்ற இடம் என்பதால் இங்கே நாள் எனும் காலக்கணக்கு இல்லை திருப்பெருந்துரை அருள் நிகழ்வே அவர்தம் சிந்தையில் நீடித்ததால் அவரை பொறுத்தவரை இரவு பகல் நிகழவில்லை அருள் பெற்ற நாள் நீடித்தது அதனால் அருள் பெற்றதை சொல்லுங்காரும் சொல்லுங்காரும் அது இன்று நிகழ்வுற்றதாகவே அடிகள் கூறுவார் அந்த நினைப்பில் நினைவாக நிகழ்ந்ததும் இவ் அருள் நிகழ்வே ஆதலால் நீயலால் பிரிது மற்ற இன்மை என்று கூறி தம் சிந்தனை அந்த ஒரு நிகழ்வே பற்றியது என்று அந்நிகழ்வை இவ்வாறு விவரிப்பார் மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப்புலன்னைந்தின் வழியடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழுபரஞ்சோதீ விளவா காண வந்தருள திரளின் தெளிவே சிவபெருமானே சிவபெருமானே திருப்பெரும் ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்க வாழ்க்கை ஆனந்தமாய் கசிந்து உருக என்பரம் அல்லாய் அருள் தந்தாய் யான் இதற்கு இழல்வோர் கைமாறு முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பரந்த முத்தனே முடிவிலா முதலே தென்பெருந்துரையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்து அரசே அரசனே அன்பர்க்கு அடியனே உடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்று உருக்கி பொய்யிருள்கடிந்தமைச்சுடரே திரைபரா மன்னும் அமுதத் தென்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வது ஓர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே உணர்ந்த மாமுனிவர் கும்பரோடு ஒழிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே இணங்கையிலே எல்லா உயிர்களுக்கும் நீரே எனை பிறப்பு அறுக்கும் எம் மருந்தே திணிந்ததோர் இருளில் தெளிந்த பூவெளியே திருப்பெருந்துரை உரை சிவனே குணங்கள் தாம் இல்லா இன்பமே புல்லை குறுகினேற்கு இனி என்ன குறையே குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே இரிலா கொழுந்துடற்குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே சிறை பெறா நீர் போல் சிந்தைவாய் பாயும் திருப்பெருந்துரை உரை சிவனே இறைவனே உடல் இடம் கொண்டாய் இனி உன்னை என் இறக்கேனே இறந்து இறந்து உருக என் மனத்துள்ளே எழுகின்ற சோதியே இமையோர் சிறந்தனில் பொலியும் கமலச்சேவடியாய் திருப்பெருந்துரை உரை சிவனே நிறந்த ஆகாயம் நீ நிலம் தீ கால்லாய் அவை அல்லையாயாங்கே கரந்தது ஓர் உருவே கழித்தனல் உன்னை கண்ணுறக் கண்டு கொண்டு இன்றே இன்று கருளி இருள்கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற தன்மை நினைப்பற நினைந்தே நீயலால் பிரிது மற்றில்மை சென்று சென்று அணுவாய்த்தேந்து தேய்ந்து ஒன்ற ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை யார் உன்னை அறியகிற்பே பார்வதம் அண்டம் அனைத்துமாய் உழைத்து பறந்ததோர் படரொளி பரப்பே நீர் உறுத்தியே நினைவதேல் அறிய நின்மலா நின்னருள் சீரூர் சிந்தை எழுந்ததோர் தேனே திருப்பெரும்புரை உரை செய்வனே உறவு எனக்கு இங்கு யார் அயல் உள்ள ஆனந்தம் ஆக்கும் என் சோதி சொதியாய்த் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கு அறியாதே நடுவே அந்தமே பந்தம் மறுக்கும் ஆனந்தமா கடலே தீதிலா நன்மை திரு அருள் புன்றே திருப்பெருந்துரை உரை சிவனே யாது நீ போவது ஓர்வகை வகை எனக்கு எனக்கு அருளாய் வந்து நின் இடையடி தந்தே தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா சதுரவு அந்தம் ஒல்வில்ல ஆனந்தம் பெற்றேன் ஆனந்தம் பெற்றேன் அந்த ஒன்றில்ல ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது உன் பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யா